கோசலை மைந்தார் ராமா விடியல் தோன்றி துலங்குதே எழுந்தருள் புத்தம ஹரியே நடந்திடும் நல்ல காரியம் கோசலை மைந்தா ராமா விடியல் தோன்றி துலங்குதே எழுந்தருள் புத்தம ஹரியே நடந்திடும் நல்ல காரியம் எழுந்தருள் எழுந்தருள் கோவிந்தா ஈசனே கருட கொடியாய் எழுந்தருள் தாமரை மணாளா மூவுலகில் மங்களம் தர எழுந்தருள் எழுந்தருள் கோவிந்தா ஈசனே கருட கொடியாய் எழுந்தருள் தாமரை மணாளா மூவுலகில் மங்களம் தர குரு லோகம் ஆளும் எழில்தாயனும் எங்கள் லக்ஷ்மி சுழலென்னும் இருவர் மது கைத்தவர் வென்ற லக்ஷ்மி ஸ்ரீவத்சம் என்று திருமாலிடம் வாழும் லக்ஷ்மி ஸ்ரீ வெங்கடேஷன் மனையே தவ சுப்பிரபாதம் அம்மாவும் புகழை தினம் பாடிடும் அடியர் முன்பு அன்போடு கருணை மழை என்றுமே பொழியும் தாயே செம்மா மலைப்பதியில் வாழ்ந்திடும் திவ்ய லக்ஷ்மி ஸ்ரீ வெங்கடேசன் திருவே தவ சுப்பிரபாசம் நற்காலை புலன அரவிந்த நயனியே முற்றும் வளர்ந்த நிலவாகிய வதனியே சிவன் நயனின் முத்தேவிய தொழுதிடும் விஷசைலநாதன் துணையே தயாபதி ரிஷியழுவரோடு முனியத்ரியும் விடியர் வந்தார் கமலங்களோடு மலர் யாவையும் கொண்டு வந்தார் விமலாவுன் பாதம் அதில் தூவியே பூஜை செய்தார் शेषाद्रिशेखर प्रभो तव सुप्रभातम् पञ्चाननन् ब्रह्मन् षण्मुखन् இந்திரனெல்லாம் பாறை அளந்த உன் பெருமையை சொல்லி நின்றார் வானோர்கள் குருவும் முன் முன்னிலை பலன் படித்தார் சேஷாத்ரி சேகர பிரபோ தவ சுப்பிரபாசம் செந்தாமரை மலரில் தென்னையில் பாக்கிலேறும் கந்தங்களால் நிறையும் காற்றுடன் குளிரும் சேர மந்தம் சுமந்து வழி வெளியில் வீசுகிறதே शेषाद्रिशेखर प्रभो तव सुप्रभातम् நீயமுது செய்த கனி கனிவாழைகள் பாயசங்கள் நீலத்தை உண்டு விளையாடிடும் கோயில் கிளிகள் நாதத்தில் உந்த திருநாமமும் பாடுகிறதே சேஷாத்ரிசேகர பிரபோ தவ சுப்பிரபாதம் இன்வீணை மீட்டி இசை நாரதர் வந்து நின்றார் உன் திவ்ய சரித்தம் புகழ் லீலையின் பெருமையெல்லாம் தன்புள்ள மகிழ திருவாயினில் சொல்லுகின்றார் சேஷாத்ரிசேகர பிரபோ தவ சுப்பிரபாதம் பொன்கமலமர சிறை செய்திடும் பண்டின் கூட்டம் புலர்காலை தன்னில் விடுபட்டு எழுந்து பாடி முன்பாத கமல மலர் பார்த்திட தேடி வருதே சேஷாத்ரிசேகர பிரபோ தவ சுப்பிரபாதம் இளையார்கள் சேரிதனில் இன்னிசை பாடுகின்ற இளமாதர் கடையும் வெண்தயிரினில் மத்தின் ஒலியும் விடிவானம் வந்ததொரு செய்தியை சொல்ல வருதே சேஷாத்ரிசேகர பிரபோ தவ சுப்பிரபாதம் அவ்வளை குலுங்கு மலசோலையில் கூடி நின்று உலவி கலந்து கருநிறமதில் பெருமை கொண்டு உலவிச் சுழன்று முரசொலியன வண்டு பாட சேஷாதிரிசேகர பிரபோ தவ சுப்பிரபாதம் கோரும் புலத்தில் வரம் வாரி அளிக்கும் நாதா பாறை வளர்க்கும் கடலாகிய கருணை நேசா ஆரம் எனத் திருவை மார்பினில் அணியும் வாசா ஸ்ரீ வெங்கடாச்சலபதி தவ சுப்பிரபாதம் மேன்மை மிகுந்த சிவன் நான் முகந்தேவரெல்லாம் தாம் வந்து உந்தன் திருவாவியின் நீரிலாடி आनन्दं यन्त्रु उन्नालय वासलिन्ग्रार श्री वेंकटाचलपति तव सुप्रभातम श्री शेषशैल गरुडाचलम वेंकटाद्रि नारायण त्रिवृषपात्रि वृषात्रियेन्द्रे नीवाल्गुमनलययमरोर्घळुम ஸ்ரீ வெங்கடாச்சலபதி தவ சுப்பிரபாதம் இரு கைகள் கூப்பி தலை மீது குவித்து வைத்து இமையோரின் தலைவன் திசை பாலர்கள் சம்புவோடு அருள்மலரும் கோலம் அதை காணவே வந்து உள்ளார் ஸ்ரீ வெங்கடாச்சலபதி தவ சுப்பிரபாதம் கருடாதிராஜன் கஜராஜன் மிருகாதிராஜன் நாகாதிராஜன் ஹயராஜன் அனைத்து வகையோர் சேவாத்தியாக உன் கோயிலில் வந்து நின்றார் ஸ்ரீ வெங்கடாச்சலபதி தவ சுப்பிரபாதம் கதிர் சுற்றி உலவும் நவகோள்களின் கூட்டமெல்லாம் பதியென்று உந்தன் திருவாசலில் அடியரோடு அடியார்களாகி அடியார்களின் அடியரானார் ஸ்ரீ வெங்கடாச்சலபதி தவ சுப்பிரபாதம் இக்கலியில் உந்த நெழில் பார்த்திடும் கோலம் வேண்டி சொர்க்கத்தின் வாழும் அருள் பேரினை விட்டொழித்து பக்தி பெருக்கில் உன்னடி துகள் தாங்குகின்றார் ஸ்ரீ வெங்கடாச்சலபதி தவ சுப்பிரபாதம் சொர்க்கம் கிடைத்தவரும் முக்தரும் வானம் ஏறும் தத்தம் திசைகளில் விரைந்திடும் போதிலுந்தன் பொன்கோபுரத்தை விழி பார்த்திட மீண்டு வந்தார் ஸ்ரீ வெங்கடாச்சலபதி தவ சுப்பிரபாதம் भूलोकनायक दयामृत सागरेशा देवादिदेव जगन्नायक चरणमूर्ति செம்புள்ளனந்தனெனும் சூரிகள் போற்றும் நேஷா ஸ்ரீ வெங்கடாச்சலபதி தவ சுப்பிரபாதம் श्रीपद्मनाभ पुरुषोत्तम वासुदेवा वैकुन्द माधव जनार्दन चक्रपाणि श्रीवारिजात तरुवागिय वत्समार्वा श्रीवेङ्कटाचलपति तव सुप्रभातम् பிரதிமதனின் விட அழகுடன் தோன்றும் ஈஷா நீதிமகளின் நாதனென கண்வளர் நித்யவாசா கதிர் செய்யும் மங்கள குணங்களின் திவ்யநாதா ஸ்ரீ வெங்கடாச்சலபதி தவ சுப்பிரபாதம் मत्सावतार श्रीकूर्म वराह सिंहा श्रीवामनः परशुराम रघोत्तमेशा शेषांश रामयतु नन्दन कल्किरूपा श्रीवेङ्कटाचलपति तव सुप्रभातम् வாசம் மிகுந்த கற்பூரம் லவங்கம் ஏலம் யாவும் கலந்த நீர் பொற்குடம் சிரசில் ஏந்தி வேதம் உரைப்பவர் உன் வாசலில் வந்து நின்றார் ஸ்ரீ வெங்கடாச்சலபதி தவ சுப்பிரபாதம் பகலின் முகம் தெரிய பூத்தது கமல மலரும் சுகமாய் இசைத்தது திசைகளில் பறவை இனமும் சுகமான பாடலுடன் வந்த நரடியரெல்லாம் ஸ்ரீ வெங்கடாச்சலபதி தவ சுப்பிரபாதம் மங்களம் மிகுந்த பொருள் யாவையும் ஏந்தி வந்து வானவர் குழாம் முனிகள் நான் முகன் சூழ வந்து அந்தரம் நிறைந்த உன் சுந்தரம் காண நின்றார் ஸ்ரீ வெங்கடாச்சலபதி தவ சுப்பிரபாதம் இருவின் மணாளனே மாசரு லக்ஷ்மி வாசா பிறவிக் கடல் தாண்ட துணை வரும் சேத்து நீயே மறையந்தம் என்று திகழ் வைபவ பக்தர் நேஷா श्रीवेङ्कटाचलपति सुप्रभातम् मानाम् वृषाचलमलै இறைவனின் சுப்பிரபாதம் வாயால் தினம் காலை கூறிடும் மானிடர்க்கு ஓயும் பெரும் துயரம் அவர்களின் மனமும் மகிழ சேரும் பெரும் அறிவும் பரமனின் அருளில் தானே கமலத்திருமாமகள் குங்குமமே கரைவால் ஒளிரும் செம்மார்பினளே கமலப்பூவாய் விழி கொண்டவளே தினமே ஜெயமே திருவேங்கடனே கமலத்திருமாமகள் குங்குமமே கரைவால் ஒளிரும் செம்மார்பினளே கமலப்பூவாய் விழி கொண்டவளே தினமே ஜெயமே திருவேங்கடனே முகநான் முகனை முகன் யாவருமே சிரம் வைத்து வணங்கிடும் நாயகனே சரணாகதியே தரும் தூயவனே அருளே புரிவாய் விஷமலையழகே பலவாறு வகைகளில் தீவினைகள் பல நூறு புரிந்தவன் நானும் உனை பெரும் காவலெனக் கருதித் தொழுதேன் அடியே நினையும் நீ காத்தருள்வாய் எழுவேங்கடமலையில் திகழ்ந்த படியவர்வரினும் அவர்குறை தீர்ப்பவனே துதியாவும் புகழ்ந்திடும் பரமனுனை தவிரத்தனி இறையை அறிந்திரனே குழநாத மதால் பல கோட்டி மனம் உருகும் மருகும் மன்மதனெழிலே வசுதேவ சுதன்யனும் பேரழகே உனையன்றி இறை வேறறிகிலனே குணநாயகனே தசரத சுதனே தனிவில்லினையேந்திடும் வீரனும் நீ ரகுநாயகனே ஸ்ரீராமனெனும் வரதா கருணை கடலானவனே மண்மாதவள் துணையென நின்றவனே பொன்மதியென சுடர்விடும் பேரழகே தென்ன சுரந்தசமுகனை வென்றவனே ரகுராமனை உன் பதமே சரணே நல்ல மனம் போர் எளிய குணம் மயர்வின்றி நிலைத்திடும் வீரம் திறம் இவையாவும் படைத்திடும் ராகவனே உனையன்றி பிறர்ப்பதம் நானும் தொழில் எனக்குள் இருக்கும் பரம் என்பதாலே உளத்தில் நினைத்தேன் உனைத்தான் இறைவா ஹரே வெங்கடேஷா விரைவாய் விரைவாய் பிரபு வெங்கடேஷா அருள்வாய் அருள்வாய் எனக்குள் இருக்கும் பரம் என்பதாலே உளத்தில் நினைத்தேன் உனைத்தான் இறைவா ஹரே வெங்கடேஷா விரைவாய் விரைவாய் பிரபோ வெங்கடேஷா அருள்வாய் அருள்வாய் மனக்கண்ணில் உந்தன் திருத்தாளை எண்ணும் கணக்கில் மிக தொலைவு தன்னை கடந்தேன் எனக்குள் உனை காட்டும் கோலம் நிலைக்க அருள்வாய் அருள்வாய் பிரபோ வெங்கடே அறியாமையால் வினை பலவும் செய்தேன் செய்தேன் ஹரே பொறுத்தருள்வாய் பொறுத்தருள்வாய் சேஷசைல சிகாமணி அறியாமையால் வினை பலவும் செய்தேன் செய்தேன் ஹரே பொறுத்தருள்வாய் பொறுத்தருள்வாய் சேஷசைல இறையோனாய் உலவாழும் வெங்கடமலை மாலின் மனம் வாழ்பவள் மச்சன் மார்பினில் நித்தியவாசம் கொண்டாள் பேரமைதி தருகின்றவள் மலராம் தாமரை போல கைகள் உடையாள் பத்மாசனம் கொண்டவள் அன்பை பொங்கும் குணங்களுடையாள் பரவதி பணிந்தே ஜெகநாயகி இறையோனாய் உலகாளும் வெங்கடமலை மாலின் மனம் வாழ்பவள் மற்றன் மார்பினில் நித்தியவாசம் கொண்டாள் பேரமைதி தருகின்றவள் மலராம் தாமரி போல கைகள் உடையாள் பத்மாசனம் கொண்டவள் அன்பை பொங்கும் குணங்களுடையாள் பகவதி பணிந்தேன் ஜெகநாயகி அருளை சுமக்கும் கருணை கட ஸ்ரீனிவாசா அறிவாய் நிறைந்து அவையாவையும் அறியும் ஈஷா தருபாரிஜாதமென நன்மை கட்டந்தருள்வாய் ஸ்ரீ வெங்கடேசநாதா முந்தா சரண்ணா காலில் சிலம்பமதை மதை மூடிடும் அளவிலாத பூவில் மனம் கமழ வைத்திடும் வாசதாள்கள் நாடும் அதை பணிய ஆவலை பூட்டும் அடிகள் ஸ்ரீ வெங்கடேசநாதா முந்தாள் சரணம் அழகாய் மலர்ந்தசையும் தாமரை மலரை எல்லாம் இறைவா உன் பாதம் என கூறுதல் முறையும் அன்று பெரிதான காரியம் அனைத்தையும் செய்யும் பாதம் ஸ்ரீ வெங்கடேசநாதா உந்தாள் சரணான் கோலக்குடை கமலம் கற்பகம் சங்கு சக்கரம் யாவும் பதித்த நின் தாள்களில் ரேகையெல்லாம் நீயே பரம் என விளக்கிட சான்று பகரும் ஸ்ரீ வெங்கடேசநாதா முந்தாள் சரணான் செம்பதும செம்மையினை வென்றது பாத பகுதி மாகேந்திர நீலம் அதை வென்றது தாளின் மிகுதி வெண்ணிலவின் காந்தியினை வென்றது கால் நகங்கள் ஸ்ரீ வெங்கடேசநாதா நிந்தாள் சரணான் லட்சுமியாசையுடன் நித்தமும் வருடும் பாதம் கல்லை விட கடினம் பூவினும் மென்மையாகி சொல்லில் வடிக்க குளம் எண்ணிட அறியதாகும் ஸ்ரீ வெங்கடேசநாதா நின்றாள் சரண்ணா திருமகள் வருட பூமகள் தானும் வருட உருவான தேவியர்கள் அனைவரின் கரமும் வருட அரிதான செம்மை நிறம் ஏற்றிடும் அழகு தாள்கள் ஸ்ரீ வெங்கடேசநாதா நிந்தாள் சரண் பக்தி பெருக்கி உனை நித்தமும் தொழுது பணியும் சித்தன் சிவன் மறையன் போன்றவர் முடிகள் வீசும் ரத்னங்களில் சுடரில் பின்னிடும் ராஜபாதம் ஸ்ரீ வெங்கடேசநாதா நிந்தாள் சரண் இம்மைக்கும் நல்ல வழி காட்டிடும் இனிய பாதம் மறுமைக்குமே கதியை தந்திடும் விஷ்ணு பாதம் என்று விளக்கி உன் கைகளும் காட்டும் பாதம் ஸ்ரீ வெங்கடேசநாதா நின்றாள் சரண் என்னை சரணடைக சமரினில் பார்த்தனுக்கு தன்மை விளக்கம் தர வந்திடும் அபய கையும் முன்னில் மிகுந்து தினம் நம்மிடம் காட்டும் தாள்கள் ஸ்ரீ வெங்கடேசநாதா நின்றாள் சரண் காட்டில் வனங்களில் கிடந்திடும் கல்லில் மேட்டில் ஏற்றம் மிகுந்த திருவேங்கட சிகரமுடியில் போற்றும் மறைகளில் மனங்களில் வைத்த தாளே ஸ்ரீ வெங்கடேசநாதா நின்றாள் சரண் தானே பூக்கும் மலர்களினை வாடிட செய்திடாமல் ஸ்ரீ வெங்கடாதி மலை மீதி சுடரும் ஒளியாய் காணும் குளத்தில் தினம் இனிமையை சேர்க்கும் தாள்கள் ஸ்ரீ வெங்கடேசநாதா நின்றாள் சரண் சரணாயடைந்தவரை காத்திடும் ஸ்வர்ண பாதம் அமுதாய் வழங்கும் இரு நகிலன இசையும் பாதம் இணையொன்றினாத இரு தாழ நபிரியும் பாதம் ஸ்ரீ வெங்கடேசநாதா நிறுத்தாள் சரண் மேலூர் வணங்கி தினம் போற்றிடும் திவ்ய பாதம் நீலைகளால் பிறவி நீக்கிடும் முனிவன் எங்கள் ஸ்ரீலம் மிகுந்த மணவாளனை காட்டும் தாள்கள் ஸ்ரீ வெங்கடேசநாதா நிறுத்தாள் சரண் நாள் வாழின் பயன் கொண்டு உன்னருள் பெறுவதற்கு தாழ்வேதுமின்றி வழிகாட்டிடும் ரிஷகிரீஷா ஏழேழ் வகைக்கும் உன் பணியினையன்றி வேறோர் எண்ணம் கொணேன் நானும் இறைவனே ரிஷகிரீஷா வாழ்வின் பயன் கொண்டு உன்னருள் பெறுவதற்கு தாழ்வேதுமின்றி வழிகாட்டிடும் ரிஷகிரீஷா ஏழேழ் வகைக்கும் உன் பணியினையன்றி வேறோர் எண்ணம் கொடு நான் இறைவனை விஷகிரி ஸ்ரீயின் மணாளனாய் கல்யாண நிதியாய் நிதியாடுவான் ஸ்ரீ வேங்கட மலைவாசன் ஸ்ரீனிவாசனுக்கு மங்களம் ஸ்ரீயின் மணாளனாய் கல்யாண நிதியாய் நிதியாடுவான் ஸ்ரீ வெங்கடமலை வாசன் ஸ்ரீனிவாசனுக்கு மங்களம் திருவே மயங்கும் அழகான கண்கள் புருவம் படைத்தவன் உலகிரன் விழிகளாவானாம் வெங்கடேசனுக்கு மங்களம் ஸ்ரீ வெங்கடாத்ரி குன்றீஷன் மங்களச் சுடரானவன் மங்களங்கள் வசிக்கின்ற ஸ்ரீனிவாசனுக்கு மங்களம் எல்லாவித எழில் என்னும் செல்வமே கொண்டு வாழ்பவன் சதா நெஞ்சை கவர்ந்தாடும் வெங்கடேசனுக்கு மங்களம் எப்போதும் எங்குமே நிறையும் சத்யானந்தம் நிலைத்தவன் எல்லோர் குளத்திலும் வாழும் வெங்கடேசனுக்கு மங்களம் எதையும் தன்னில் அறிந்தாலும் சக்தியாய் சர்வமானவன் எளியன் குணவானான வெங்கடேசனுக்கு மங்களம் எங்குமே பிரம்மமாய் பூர்ண நாதனாம் பரமாத்மனாம் எதிலுமே ஒரு தத்துவமான வெங்கடேசனுக்கு மங்களம் உரைகின்ற காலம் எல்லாமே உள்ளிலே அமுதானவன் செல்வச் சுவைகள் தந்தாளும் வேங்கடேசனுக்கு மங்களம் பாதத்தில் சரணம் கொள்வீர் உரைத்தே தாழ் காட்டியே அருளை மனதால் வார்க்கும் வெங்கடேசனுக்கு மங்களம் தயை மிகு அலை பொங்கும் கடலென விழிகளை படைத்தான் எங்குமே பறந்தான் வெங்கடேசனுக்கு மங்களம் பற்றோடும் அணிகள் மாலை உடையாயுதம் யாவினையும் அழகாக்கி இனிமை செய்யும் வெங்கடேசனுக்கு மங்களம் ஸ்ரீ வைகுண்ட நினைவின்றி சுவாமி புஷ்கரிணி கரை எழிலாய் நிறைவானுக்கு வெங்கடேசனுக்கு மங்களம் ஸ்ரீ வைகுண்ட நினைவின்றி சுவாமி புஷ்கரிணி கரை எழிலாய் நிறைவானுக்கு வெங்கடேசனுக்கு மங்களம் அருணா சுந்தர மணவாள முனி நெஞ்ச வாழ்பவன் சர்வலோகம் வளர் ஈசன் வெங்கடேசனுக்கு மங்களம் மங்களம் வளர்க என்றேதான் மகாச்சாரியர் புகழ் தர என்னாலும் மருளும் கோவிந்தன் நித்யனுக்கு ஜெயமங்கலம்